الحمد لله الحمد لله العليم الخبير المتقن نظام العالم بلا معين ونصيب فسبحان الذي حكمته بالغة وعلمه غزير ونعمه واصلة إلى كل صغير وكبير والصلاة والسلام على محمد سيد الأولين والآخرين وعلى آله الطيبين الطاهرين وصحابته الهداة المهتدين أما بعد فيقول الله جل وعلا وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا يبينا ألا ترفعوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي فلا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن وإمامنا وسيدنا وراشدنا وهادينا محمد صلى الله عليه وسلم خيركم من دعا إلى الله عباده وحبب إليه وكما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய ஏகவல்லவன் மரபுலாளவன் அல்லாவுக்கே உரமிட்டு வைத்தார் பலாத்தில் சலாமும் சத்திய தூதர் தன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ரசூல் அக்ரம் சொல்லவாஹ் அலைவு செல்லம் அவர்கள் மீது அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை செய்யாமல் வரைக்கும் எடுத்து வாழ்கின்ற ஒவ்வொரு சாலினான ஆண் பெண் இருந்தாவதா புனிதமான நாளில் அல்லாஹின் மாளிகையிலே உட்கார்ந்திருக்கும் எதிர்மை இஸ்லாமிய நெஞ்சங்களே அவ்வாமை பயந்து கொள்ளுமாறும் அவ்வாவோடு வாழுமாறும் அவன் ஏவியில் இந்த எடுத்து வாழ்வதோடு அவன் நிலை தானும் தவிர்ந்து அதிலிருந்து பிறரையும் கருத்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்குமாக ஒசியத் என்ற பேரிலே நல்லுபன்னியாசம் செய்து கொள்ள விரும்புகிறேன் எதர்மை இஸ்லாமிய நெஞ்சங்களை நானும் நீங்களும் உம்மத்தை முகம்மதியா அஹமத் சல்லாஹ் அலிஹு செல்லம் அவருடைய உம்மத்தை சார்ந்தவர்களாக கண்ணியமானவர்களே இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற மாதம் ரவி ஆலில் அப்பல் மாதம் இந்த மாதம் ரசூல் அக்ரம் சல்லாஹ் அலிஹு செல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த மாதம் ரசூல் அக்ரம் சல்லாஹ் அலிஹு செல்லம் அது இறந்த மாதம் கண்ணியமானவர்களே நபியுடைய உம்மத்தாகிய நாங்கள் ரசூல் அக்ரம் சல்லாஹ் அலிஹு செல்லமனுடைய உம்மத்தாகிய நாங்கள் ரசூலுல்லாஹை பற்றி தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய பாரியத்தை இருக்கிறது உங்களை நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம் கண்ணியப்படுத்திருக்கிறோம் கௌரவப்படுத்திருக்கிறோம் தங்கைப்படுத்திருக்கிறோம் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பவல் அபீமா அது கண்டுபிடிக்க முடியாது மகத்தானது ரசூலுல்லாமல் பத்தி பேசுறேன்டா இந்த கட்டல் வச்ச பள்ளியிலே இந்த அரை மணி நேரம் பேசி எல்லாம் போதாது கயாமத்துடைய சுபகு வரைக்கும் பேசினால் நபியுடைய உயர்வை கண்டுபிடிக்க முடியாது குரான் சொல்லின்றது கண்ணியமானவர்களே எனவேதான் கண்மணியான அறிவு செல்லும் அவர்களே அல்லாஹ் ஏனே நபிமார்கள் ஏனே ரசூல்மார்கள் எல்லாரையும் விட எல்லா நபிமார்களுடைய உயிர்களையும் ரூகுகளையும் கொண்டு சேர்த்து இங்க வாங்க எல்லாரையும் சேர்த்து அல்லாம் காலா ஒரு வாக்கு எடுத்தான் என்ன அதுல எல்லா நபிமார்களும் இருந்தா அதுல ஆதம் பற்றி அதுல நூ அலை பற்றி அதற்கு ஐசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாம் நம்ம குரான் சொல்லியிருந்த உண்மை وإذا أخذ الله وإذا أخذ الله ميثاق النبيين குரான் சொல்லுது வாங்க எல்லா நபிமார்களுடைய ரூபுகளை அல்ல எங்கள்கிட்ட பேசினான் குரான் அதையும் சொல்லுது நான் உங்களோட ரப்பு தானே அல்ல எங்கள்கிட்ட கேட்டான் நாங்க ஆமாமுதல சொன்னோம் குரான் சொல்லுதா இல்லையாவா இதே போல எல்லா நபிமார்களுடைய ரூபுகளோடும் அல்லாஹ் பேசினான் இப்ப பாருங்க சொல்லுது உங்களை நாங்க புராணத்தை வீரத்தை தந்து அறிவை தந்து என்னை பத்தி மக்களிடத்துல சொல்ல வேண்டும் என்பதா உங்களை நதியாக அவர்களாக நான் ஆக்கியிருப்பேன் ஆக்கிவாசி சரி நீங்க போய் நதியாக ரசூலாக உலகத்துல தாவல் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துல ثم جاءكم رسول مصدق لما معكم அப்ப ஒரு நபி வருவார் அதற்கு இந்த அப்பாஸ் ரவி எல்லாம் சொல்றாங்க இந்த ரசூலை கொண்டு முராது நோக்கமே என் உயிரிலும் மேலான கருணை கடல் காரூணிய நபி அதற்கு சொல்லலாம் அழிவு செல்லும் அவங்க தான் அவங்க வந்தா அவங்க வந்தா உதாரணமாக மூத்தாய் பார்த்தி கலிமுல்லா அதற்கு இப்ராஹிம் கலிமுல்லா அதற்கு ஆயிஷா ரூபா அன்னைக்கு சொல்லுங்க நீங்க எல்லாம் நபி ரசூலாக இருக்கத்துல ஏந்த இறுதி நபி வந்தால் இப்ப நீங்க என்ன செய்வீங்க இது கேள்வியெல்லாம் என்ன செய்வீங்க நீங்க ரசூலாக இருக்கிற நேரத்தில் ஏந்த இறுதி ரசூல் வந்தால் இப்ப யாரு ரசூல் தலைவராக ஒருத்தர் இருக்கார் ஊருக்கு இன்னொருத்தர் வாரார் அவர் பெரிய ஒரு மனிதர் அவர் தலைவருக்கு விரைவிட தகுதியானவர் இப்ப என்ன செய்வீங்க அப்ப அல்லா சொன்னான் அப்படி கேட்டுட்டு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா எங்கட நபி எங்கட இறுதி நபி வந்தால் நீங்க நபியாக நீங்க செய்ய வேண்டிய வேலை வளர்த்தம் சொல்லுனா நீங்க அவரை நதியாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உதவியாளராக இருக்க வேண்டும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு எல்லாம் சும்மா விடுங்க எல்லாம் நபிமார்கள் கேட்டான் எனக்கு வாய வாய பாக்குறீங்க நான் சொல்லல கபூல் செய்றீங்களா இல்லையா அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா எங்க நபி வந்தா நீங்க நபி கிடையாது உங்களோட டியூட்டி அவரை நபியாக ஏற்றுக்கொண்டு சாதாரணமான ஒரு மனிதனாக அவருக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் இதை இக்கலால் பண்றீங்களா இல்லையா கபூல் செய்றீங்களா இல்லையா இந்த நேரத்துல எல்லாம் சொன்னாங்க ஆளு அவரத்னா யாவ்லா நாங்க நபியாக ரசூலாக இருக்கிற நேரத்துல அவர் வந்தா நாங்க நபியும் அல்ல ரசூலும் அல்ல அவரைதான் ரசூல் நான் ஏற்றுக்கொள்றோம் அல்லாஹ் சொன்னான் அப்படியா قالوا أقررنا قال فاشهدوا وانا معكم من الشاهدين அப்படின்னா நீங்க சாட்சியாக இருங்க உங்களோட சாட்சியானாக நானும் ஒருவனாக இருக்கிறேன் அந்த நபியுடைய கண்ணியத்திற்கு சாட்சியான நானும் இருக்கிறேன் என்பதாக இருக்கிறார்கள் செல்ல வாழ்க்கை அவங்களோட விஷயத்தில் அல்லா தாலா சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த வசனம் இருக்குது சகோதரி அல்லா ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்களை விடு அவ்வளவு கண்ணியப்படுத்தினார் அவ்வளவு உயர்வான அக்கரம் செல்லப்பா அறிவு செல்லம் இந்த உலகத்துக்கு அந்த மாதத்திலே தான் நானும் நீங்கள் இருக்கிறோம் ஏராளமான ஆசைப்பட்டா ஒரு அந்த காலத்துல நபியுடைய காலத்துல இந்த பைத்தில் முகத்தஸ் இப்ப போல கலத்தில இப்ப இஸ்ரேலோட கையில் இருக்கிறத போல இந்த அந்த பைத்தில் இருக்கிறத போல அந்த கையிலையும் நபியுடைய காலத்திலையும் இருந்து அவங்க பறிச்சு வச்சிருந்தாங்க சகோதரே குரான் ஆரம்பமாக பைபிள் முக்கத்தை கிபிலாவாக்கி வைத்தது சொல்லுவில்லையா காபா பார்த்து கிடையாது பைபிள் முக்கத்தை பார்க்கலாம் அதான் கிபிலா இப்போ ஒரு யோஜன் சொன்னால் இந்த முகம்மதுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தனி மார்க்கம் இருக்குது ஆனா அவர் தொழுகையில பின்பற்றது எங்களுக்கு இல்லாத ஏன் வேற்று முக்கத்தை அவங்களுக்கு அவருக்கு சரியான கவலை சரிதான் நான் சொல்றேன் அதனால் அவங்களுக்கு கவலை என்னடா இந்த பிபிலா மாற வேண்டும் நான் ஹரமை பைத்துல்லாவை தாவத்துல்லாவை பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசை ரசூல்லா இந்த ஆசையாக ரசூல்லா என்ன செய்வாங்கடா உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல வானத்தை பார்ப்பாங்க அல்லா ஜிப்ரீல் அனுப்ப மாட்டானா இந்த கிபிலாவை மாற்றி காபத்துல்லாவை அல்லா கிபிலாவாக ஆட்சி தர மாட்டானா என்பதாக ரசூலை அக்ரம் செல்லப்பாக அழிவு செல்லம் அவங்க ஆசைப்பட்டாங்க அடிக்கடி வானத்தை பார்ப்பாங்க ரசூலுல்லாவுடைய ஆசையிலே அல்லாஹ் அந்த ஆசையை நிறைவேற்றான் குரான்ல திட்ட தெளிவாக அல்லாஹ் சொல்றான் அது நரா تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فولي وجهك شطر المسجد الحرام நாயகமே நீங்க அடிக்கடி வானத்தை பார்க்கிறத நாங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் குரான் அது நரா தகல்பு வஜிக்க சித்தமா நீங்க வானத்தை பார்க்கிறத நாங்க பார்க்கிறோம் உங்களுக்கு ஆசை பைத்துல்லா பைத்துல் முகத்தத்துல இருந்து பைத்துல்லாவாக கிபிலா மாறணும் ஆசையா فولي وجهك شطر المسجد الحرام ترضاها ولنولينك قبلة ترضاها உங்களுக்கு ஆசையா இதுல மாறாமல் நாயகம் மாற்றிக்கொள்ளும் உங்களோட ஆசையை நிறைவேற்றுகிறோம் அவன் விபதிகத்தை சப்பரம் வச்சுகிறாராம் சிபிலா பார்த்து சொல்லுங்க அல்லா புராண கிடைக்கிறார் சோழலே ரசூல் ஆசைப்பட்டு ரசூல் செல்லலாம் அடைந்து அல்லா சொல்லி கொடுத்தார் ரசூல்லாக சொல்லி கொடுத்தான் அல்லா நபியுடைய ஆசையை அல்லா நிறைவேற்றினான் ஏராளம் ஏராளம் ரசூல் அக்ரம் செல்லல்லா அலை செல்லவங்க திருமணம் செஞ்ச அனிதா நிக்கா செஞ்சா வலிமாக்கு சாபாக்கள் கூப்பிட்டுருந்தாங்க வலிமாக்கு சாபாக்கள் வந்திருந்தாங்க குரான் இதன் தெளிவாக சொல்லுவோம் குரான் ஆயிரத்தோட சம்பந்தப்பட்ட மட்டும் ஞாபகம் அப்ப சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க வலிமாக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால போயிட்டாங்க நிறைய சகாபாக்கள் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தா ரசூலுல்லாவுடைய வீடு சின்ன வீடு புதுசா திருமணம் செஞ்ச வயசு இருக்கிறாங்க சகாபாக்கள் உட்கார்ந்து பேசியிருக்கிறாங்க இவங்க இருந்தா வைப்போட பேச முடியாது வைப்போட பேசுறா இந்த உட்கார்ந்து பேசி சீக்கிரம் போக வேண்டும் ஆனால் இவங்களை எப்படி போகுது ரசூல்லாவுக்கு அப்படியாப்பட்ட ஒரு உள்ளமே கிடையாது ரசூல்லாவுடைய உள்ளம் ரொம்ப மிருதுவானது அகலாவுக்கு நிறைந்தது பண்பாடுகள் நிறைந்தது அதனால ரசூல்லா யோசிச்சாங்க எப்படி போங்கன்னு சொல்லு உட்கார்ந்து கைவார எடுத்து கொண்டிருக்கிறாங்க பேசி கொண்டிருக்கிறாங்க எங்கட சொல்றதா சொல்றேன்னா உட்கார்ந்து பேசிட்டு பேசுவாங்க நல்ல விஷயத்த மாட்டாங்க ஆனால் பேசினது உட்கார்ந்து சாப்பிட்டதுக்கு பின்னால் ரசூல்லாடு நதிக்கு தெரியாம தஞ்சம் போய் வைஃபோட பேசிக்கொள்ளவும் முடியல இந்த சகாபாக்களை போக சொல்லவும் முடியல என்ன செய்யறது யோசிச்சு இருக்கிறாங்க அல்லா அல்லாஹ் குரானுடைய வசனத்தை இறக்கினான் என்ன நபி உங்களை சாப்பாட்டுக்கு கூப்பிட போங்க பரவாயில்ல கூப்பிடாம யார வீட்டுக்கு போகாதீங்க கூப்பிட்டால் போங்க ஆனால் கெட்டத்தில் டிரெக்டா என்ன சாப்பிட்டு முடிஞ்ச என்ன அப்படிங்கிறதா நபியுடைய வீட்டில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க வேண்டாம் ஏ அது வருது அது என்ன கஷ்டமா உள்ளம் அது ஒரு காலம் தான் முடியாது இந்த விஷயத்தை அவர் சொல்ல வெக்கப்படுறார் அவர் சொல்ல வெட்கப்படுறாரே ஆனால் உண்மையை சொல்ல வாங்கிய நான் ஒரு காலம் சொல்லுவான் அல்லா இவ்வாறு ரசூலி அக்கரம் செல்லப்பா அறிவு செல்லும் அவங்களே அவ்வா உயர்த்தினான் கண்ணியப்படுத்தினான் கௌரவப்படுத்தினான் அந்தத்தை கூட்டிக் கொண்டே இருந்தான் சொல்லி சொல்லிக் கொண்டே போகலாம் ரசூலி அக்கரம் செல்லப்பா அறிவு செல்லும் அவங்க அல்லாவிடத்துல கேட்டாங்க யாருதான் இத்தகத்த இவராகியும் அமீதா واتخذت موسى كليما وعلمت لداود الحديث وسخرت لسليمان الرياح واحييت لعيسى الموتى فماذا جعلت لي يا ربي قول كده يا الله நீ அதில் இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் அவரை கலீலாக ஃப்ரெண்டாக நண்பனாக ஆக்கியிருக்கிறார் அவங்களுக்கு நிறைய அதுல சொல்லி காட்டினாதாவுத் இரும்புகளை பஞ்சிகளாக ஆக்கி கொடுத்திருக்கிறார் காற்றை அதற்கு சுலைமான் அலைமுத்தலாத்தவர் அலைமுத்தலாத்தலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொண்டு காற்று டிரைவருக்கு அங்கு கொண்டு போகணும் கொண்டு போகும் வாயை தனமைத்தால் நோக்கா அதற்கு மூத்தா அல்லாஹ் சக்தியை கொடுத்திருந்தாங்க அதற்கு ஐசால் வாயை தனமைத்தால் மூத்தா என்ன அவங்க சிஸ்டம் கருமுத்த நோய் பிடிச்சவங்களை தடா இல்லாமல் நல்லா மௌத்தாயின் அவங்களை உயிர்ப்பிப்பாங்க அல்லாவுடைய அனுமதியோட மெஜிக்கல்லாதி அல்லாவுடைய அனுமதியோட உயிர்ப்பிப்பாங்க இப்படியெல்லாம் இல்லாதவாருக்கு கொடுத்தாயே அல்லா எனக்கு என்ன வைத்திருக்கிறார் விசேஷமாக அல்லா அதற்கு ரசூலம் செல்லல்லா செல்லும் அவங்களுக்கு சொன்னால் முகமதே சொல்லல்லா அலே செல்லம் உங்களுக்கு இப்படி இப்படிதான் தரப்பட்டது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிற விவாதத்தில் அல்லா சொன்னான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் வரப்பா உலக அழிக்கிறார்கள் உங்களை நான் எவ்வளவு கண்ணியப்படுத்திருக்கிறேன்டா கியாமத்து வரைக்கும் என்ன சொல்றதாக இருந்தா உங்களை சேர்த்து சொல்ல வேண்டும் நம்ம ரெண்டு பேருடைய பேரையும் யாராலும் பிரிக்க முடியாது கியாமத்து நிறைய விஷயங்கள் சொல்லி பார்த்தாங்க ஒரு ஆள்ல நிறைய ஆயிரத்தில் இருக்கு அப்படி முன்பாக வாக்கு من يطيع الله والرسول الله رسول الله رسول من يشاقق الله ورسوله الله رسول ومن يحادث الله ورسوله الله رسول القرآن நிறைய இடங்கள்ல அதான் பார்த்தா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கொள்கையில அத்தனையாத்துல பார்த்தா அப்படி எல்லா இடங்களிலும் அல்லாஹரத்தில் எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த தியாபத்து வரைக்கும் வருகின்ற மக்களுக்கு உள்ள பொறுப்பாக இருக்கும் சகோதரரை அல்லாஹத்தில் அக்கம் செல்லலாம் அறிவித்துள்ள அவங்களே இவ்வளவு கண்ணியப்படுத்தினான் உயர்த்தினான் சொல்லிக்கொண்டே போகலாம் அதற்கு ஆதமளிக்கலாம் அவங்களே ரசூல் அக்கம் செல் அதற்கு ஆதமளிக்கலாம் அவங்களே அல்லாஹ் பொழுதுக்கு அனுப்பி சொன்னான் ஆதமே நீங்க ஹப்பா ஒரு வாதி ஹப்பா இருக்கிறாங்க அவர்களுக்கு பறந்து சொல்றாங்க யாழ்லா என்ன மனம் கொடுக்கணும் யாழ்லா ஆகவே இந்த இறுதி நபியின் மீதி ஒரு பலவாக்கு சொல்லுங்க அவங்க எங்கள் மீது நபியுடைய உம்மத்தாகிய என் மீதும் உங்கள் மீதும் இந்த கெசல்பத்தையில வாழக்கூடிய சகோதர சகோதரன் மீதும் இந்த இலங்கையில வாழக்கூடிய பெருமா சொன்னவங்க மீதும் இந்த உலகத்துல வாழக்கூடிய லாயிலாக எல்லாமோடு சேர்த்து முகமது ரசூலுக்காகவே சொன்னவர்கள் மீதும் ரசூல் அக்ரம் சட்டத்தாக செல்லும் சிந்த பாசம் எனக்கு ரசூல்லா எந்த மீது அளவு அந்த பாசம் நபியுடைய பாசத்தை எல்லாம் போட்டு சொல்ல முடியாது ரகுல்லா என் மீது உங்கள் மீது வைத்த பாசம் அதை சொல்லிக்கொண்டே போகலாம் ஏராளம் ஏராளம் இந்த உம்மத்தின் மீது வைத்த பாசம் ரசூலுதான் சகோதரி அப்துல்லா உபயோகிப்பில் பலூல் சாதாரணமான ஒரு நாட்டு கிடையாது இவர் இஸ்லாத்தையும் உருக்கி எடுத்த ஒரு நாட்டு கிடையாது ரசூல்தாவோடு இருந்து கொண்டு எல்லா அந்தரங்கங்களையும் மறைமுகமான விஷயங்களையும் அந்நியர்களுக்கு காப்பிர்களுக்கு வெற்றி வைத்தவன் அதற்கு ஆயிஷா ரவி அண்ணா அவங்களை தினாவுடைய அவதூறு பண்ணவன் போன்ற கொடூரமான ஒரு நாள் இவன் மூத்தாகிற நேரத்தில் அவனுக்கு தெரியும் நான் ஒரு உணவு மூத்தாய் நான் மாட்டிக்கொள்வேன் மகன் ஒரு சகாதி அவங்கள பேர் வந்துள்ளார் சொல்லி அனுப்பினான் நீங்க போய் என் கப்பலுக்கு ரசூலுல்லாவுடைய உறுப்பை கொண்டு வரணும் என்னை சொல்லிக்கணும் ரசூல்லா இப்படி எல்லாம் சொல்லி அனுப்பின நேரத்தில் ரசூல் அக்ரம் செல்லம் அறிவு செல்லம் அவங்க இந்த கதையை கேட்டு உருகிட்டாங்க தன்னுடைய ஆடை கலட்டி கொடுத்தாங்க கம்பெனிக்காக ஒரு குணவஞ்சத்தை தெரிஞ்சும் கூட அமீர் அமீர் உமர்கள் பத்தாப் ரவி எல்லாம் அன்பு ரொம்ப கோபக்கார ஒரு சஹாபி ஈரமுள்ள சஹாபி அவங்க சொன்னாங்க யாரும் சொல்லப்போ அவன் ஒரு முனாபிக் முனாபித்தில தெரிஞ்சும் கூட உங்களோட ஆணை அவனுக்கு கவனாகிறதா அவன் காலம் நான் நினைக்க மாட்டோம் ரசூல் அக்ரம் சல்லாசலம் உங்க உள்ளம் தாங்க முடியாத உள்ளம் ரசூல்ல ஆடை கொடுத்தாங்க ரசூல்லா தொழுகை நடத்துறதுக்காக வேணும் வந்துட்டாங்க ஜனாதா தொழுகை அதற்கு அமீர் கோவை உமராக தாங்க முடியல யாருக்கு இந்த முனாபிற்கு நீங்கள் தொழுகை நடத்துறையா சகோதரர்கள் அதற்கு அமீர் கோவிலின் உமர்கள் ஹத்தாவுடைய ஆவேசத்தை அல்லாஹ் குரானுடைய வசனமாக அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் சூரா முனாபிக் இறக்கிறான் இவன் தான் பச்ச முனாபிக் என்ற உண்மையை அல்லாஹ் குரானில் கோடித்து சொல்லி காட்டினான் அல்லாஹ் சொன்னான் அப்துல்லா ஜோபையும் தன்னுடைய விஷயத்திலே استغفر لهم او لا تستغفر لهم لن يغفر الله لهم يا رسول الله அல்லாஹின் தூதரவர்களே நீங்க இந்த முனாபியத்துக்கு நீங்க பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி பிராணதான்றவரது சதாயின மர்றா நீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல எழுபது தடவை நீங்க இந்த முனாபிக்குக்காக நாயகமே பாவ மன்னிப்பு கேட்டாலும் சத்தியமாக நாங்கள் ஒரு காலம் அவனை மன்னிக்க மாட்டோம் நபியை பார்த்து அல்லா சொன்னான் அவன் ஒரு முனாபியம் நீங்க ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை எழுபது தடவை நீங்க இவருக்காக மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்க மாட்டோம் அல்லா மன்னிக்க மாட்டான் புகாரி ஷரீஃப்ல ரிவாயத்தில் வருது ரசூலுல்லாஹ் அந்த ஆயத் இறங்கினத்தோட என்ன சொன்னாங்க தெரியுமா لو أعلم أني لو علمت لو زدت على السبعين لغفر الله له لزدت عليها وكما قال صلى الله عليه وسلم رسول الله சொன்னாங்க அல்லாஹ் சொல்றான் எழுபது தடவை மன்னிப்பு கேட்டாலும் நானே நான் இவனை மன்னிக்க மாட்டேன் அல்லா சொல்றான் உண்மையிலேயே அல்லாஹ் எழுபது தடவைக்கு மேலாலே நான் இவனுக்காக மன்னிப்பு கேட்டி அல்லாஹ் இவனை மன்னிப்பான் என்று இருந்தால் நான் இருபது தடவைக்கு மேலால இவனுக்காக மன்னிப்பு கேட்டேன் அல்லாஹ் ரத்திரம் செல்லம் நாள செல்லம் உண்மத்தில் வச்சிருந்த பார்க்கணும் சகோதரி குரான்ல அல்லாஹ் ரத்தனை விளக்கினான் وَلَسَوْفَ يُعْطِيكَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى நபியை நாயகமே ரொம்ப கஷ்டப்படுறீங்க இந்த உலகத்துல ஆனால் ஒரு உண்மை தெரியுமா நாயகமே நீங்க மோசாகி வந்தீங்க இல்லா உங்களை நாங்க எப்படி சந்தோஷப்படுத்தவும்டா எப்படி சொர்க்கம் தருவோம்டா எப்படி கோவில்களை அடியடி தருவோம்டா எப்படி இன்பங்களை சொர்க்கத்துல காட்டுவோம்னு சொன்னா அந்த இன்பங்களை எல்லாம் பார்த்து அந்த சந்தோஷத்தை பார்த்து அந்த எங்களுடைய உபசரிப்பை பார்த்து வெல்கமை பார்த்து நீங்க மனசு குழுந்தி போவீங்க நாயாமே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க நாயாமே இந்த வசனம் இறங்கியதோட ஒரு விவாதத்தில் அவர்கள் அப்படின்னாங்க சொர்க்கத்தில் நடக்கூடிய இன்பங்களை எல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படுவதாக படுவேன் என்பதாக நீ சொல்கிறாய் ஆனால் இந்த உம்மத்தில ஒருத்தர் சரி இருந்தாலும் நான் சொர்க்கத்தில் இருந்து கூட சந்தோஷமாக இருக்கிறார்கள் முதல்ல ரசூல் அக்ரம் செல்லப்பா அலைவு செல்லம் இந்த உம்மத்தின் மீது வச்ச பாசம் இல்லை எங்கள வச்ச பாசம் இல்லை ரசூல் அக்ரம் செல்லப்பா அலைவு செல்லம் அவங்களே தாய் சொன்னாங்க யார சொல்லப்போ எனக்காக வேண்டி ஒரு துவா செஞ்சேன் ரசூல்லா சந்தோஷமாக இருந்தாங்க அன்பான மனைவி அதற்கு ஆயிஷா ரபி எல்லா ரத்தத்தாக இருக்கிறேன் உடனே ரசுல்லா ஒரு துவா செஞ்சாங்க அல்லாஹும் மஃபில் لعائشة ما تقدم من ذنبها وما تأخر وما أعلنت وما أسرت وكما قال صلى الله عليه وسلم يا الله இவங்க செஞ்ச முன் செஞ்ச பாவங்கள் செய்ய இருக்கின்ற பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடியா இவங்க ஒழிச்சு ஒழிச்சு செஞ்ச பாவங்கள் பகிரங்கமாக செஞ்ச பாவங்கள் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடியா எங்களாக அதற்கு ஆயிஷாவுக்காக அரசியல் கையேறி வாசிக்க நேரத்திலே அதற்கு ஆயிஷா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சிரிச்சாங்க சந்தோஷமாக கீழே அவங்கள மடியில காலில் பண்ற அளவுக்கு சந்தோஷமாக சிரிச்சாங்க கேட்டாங்க ஆயிஷாவே என்ன சந்தோஷப்படுறீங்க நான் உங்களுக்கு ஆசிரியர் துவா பார்த்து துவா சந்தர் யாரும் சொல்லுங்களா அதற்கு ஆயிஷா கதையா சந்தோஷம் நல்லா சொன்னாங்க நீங்க இப்ப எவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்பதானே சொல்றீங்க எனக்கு சொல்லி உங்களுக்காக நான் இப்ப மட்டும்தான் துவா செய்திருக்கிறேன் ஆனால் இந்த உண்மைக்காகிய இன்றைக்கு செல்வத்தில் வாழக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக இன்னில இன்னில ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னாலே உங்களுக்கு ஒரே ஒரு தலைவரான துவாசஞ்சு ஏழு ஒன்பதுக்காக ஒவ்வொரு துணைக்கு பின்னாலே துவாசங்கள் திரும்பி ஷெரீஃப்ல பதிவாக இருக்கிறது சகோதரர் செல்லல்லா செல்லம் அவங்க உறுதியா கொடுக்கிறதுக்காக கட்டி வைத்தாங்க ஆட்ட அறுக்க போறாங்க உதவியா கொடுக்க போறாங்க நேற்றுக்குள்ளோவை ஏறாங்க ரசூல்லா என்ன நேற்று சொன்னாங்க ரசூல்லா உதவியா கொடுக்கிற நேரத்துல அந்த ஆட்ட அறுக்கிற நேரம் என்ன சொன்னாங்க நேற்று சொன்னாங்க இந்த ஆட்டுடைய நன்மையை எனக்கு தருவாயாக எனக்கு மட்டும் இல்லை யாருலா கயாமத்து வரை வரைக்கும் வாழ்கின்ற எத்தனையோ கோடான கோடிய உற்பத்தி சார்ந்தவங்க இருப்பாங்க அவங்க எல்லாரும் உதவியா கொடுத்திருக்க மாட்டாங்க யார் யாரெல்லாம் உதவியா கொடுக்க காசு பணம் இல்லாம உதவியா கொடுக்கலையோ அந்த ஒவ்வொருவருக்கும் இந்த உதவியாவுடைய நன்மையை சேர்ப்பாயாக எல்லா சந்தர்ப்பத்திலும் மனைவிக்கு செஞ்சது ஒரே ஒரு தலைவா எங்களுக்காக ஒவ்வொரு துறைக்கு பின்னாலும் துவா எங்களை நேரத்தில் ரசூல்லா உறுதியாவுடைய நேரத்திலே உண்மையிலே நினைப்பாங்க மறுமையிலே எங்களுக்காக கஷ்டப்படுவாங்க எல்லா நபிமார்களும் தடமாறுகிற வேலையில் எல்லா நபிமார்களும் அலறுகின்ற நேரத்திலே நபிமார்கள் பதறுகின்ற நேரத்திலே இந்த பணத்துக்காக ஆழம் நடுக்கிற நேரத்திலே சகோதரனே எல்லாத்தையும் வல்லாம நபிமார்கள் தூங்குகின்றது ஆனால் அதனை அவர்கள் தவறுதலாக நடந்து கொண்டிருப்பார்கள் அதற்கு இப்ராஹிம் பொய்க்காக சொன்ன பொய்க்காக பொய் அல்ல அவங்க அதை கொஞ்சம் நினைச்சாங்க அதற்காக பயந்து கொண்டிருப்பாங்க அதை நிறுவனம் அவங்க செஞ்ச பத்வாவுக்காக உண்மத்தை எல்லாம் அளித்தாங்க அது பத்வா அல்ல அல்லாஹ் கொடுத்த துவாரி அதற்காக அவங்க நபிமார்கள் எல்லாம் தரமாறுகிற நேரத்தில் தோழர்கள் சந்தம்லாம் பழைய செல்லம் வாங்கி எங்களுக்காக அங்கேயும் கண்ணீர் வடிப்பாங்க இந்த உலகத்தில் மட்டுமல்ல மக்கள் எல்லாம் தரமாறிக்கொண்டிருக்கிற நேரத்திலே நபிமார்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் நேரத்தில் அங்க கூட அரசுடைய அக்ரம் செல்லம் அலைசெல்லம் நோங்கி அல்லாஹ் எங்களுக்காக வந்தால் இவ்வாறு ரசூல் அக்ரம் செல்லம் அலைசெல்லம் நோங்கி എന്നല്ല പാത്തനിൽ ഉമ്മത്തി ഉമ്മത്തി ഉമ്മത്തി ഉമ്മത്തി നബിയുടെ പാത്തനിൽ மீறி இதனால சகாபாக்கள் ஏராளமான பாத்திரம் இருந்தாங்க அதற்கு அபுபக்க சித்தீஸ் ரவி அல்லாமல் அப்படி ஒரு பாத்திரம் அதற்கு உமர்ந்த ஹத்தாப் ரவி அல்லாமல் அப்படி ஒரு பாத்திரம் அதற்கு உட்கார்ந்த அப்பா ரவி அல்லாமல் அப்படி ஒரு பாத்திரம் அதற்கு ஆயுத அபிபாய் ரவி அல்லாமல் அப்படி ஒரு பாத்திரம் அதற்கு அருமை அபிவகாத் ரவி அல்லாமல் அப்படி ஒரு பாத்திரம் அதற்கு ஆயுத ஜெயில் ரவி அல்லாமல் அப்படி ஒரு பாத்திரம் அதற்கு அயத்தில் ஜுபேர் ரவி அல்லாமல் அப்படி ஒரு பாத்திரம் அதற்கு ஜுபேர் அல்லாமல் அப்படி ஒரு பாத்திரம் பார்க்கும் அப்துரஹான் அவுரவியெல்லாம் அப்படியும் பார்க்கும் அதை பார்த்ததையும் பார்க்கும் மட்டுமல்ல சகோதரனை ஒரு சிறந்து பாசம் ஒரு கட்சி நதியை பாதுகாத்தது ஒரு புறா நதியை பாதுகாத்தது நதியின் மீது வைத்திருந்த பாசம் நதியின் மீது பாசம் அந்த ஹெரான் குகையிலே அதற்கு அமுகத்தில் அவர்களும் சில ஒரு சின்ன ஒரு ஓட்டு பாம்பு உள்ளவனை பார்த்தது கால வச்சு அடிச்சாங்க சுறாக்கள் சொல்றாங்க பாம்ப கால வச்சு அடிச்சதுனாலே அந்த பாம்பு கொப்பிச்சுது அதை சமூகத்து ரவியலானது நீளமாய்க்கு போறாங்க இப்பதான் ரசூல்லா வச்சு பார்த்தாங்க அதை இப்படி நடந்துருக்குது ரசூல்லா உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு அவங்க சுகப்படுத்தினாங்க சொல்றாங்க சொல்றாங்க அந்த பாம்பு வந்தது அபுபக்கரை கொப்பை ரசூல்லாவை பார்த்தவந்த பாம்பை ஆனால் அவுக்கர் அபியல்லாமல் பயத்தினால் அதை அடைஞ்சாங்க அந்த கோபத்தினால கொத்தினர் என்பதாக பல மாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பார்த்து இருந்தது கலநெறிக்கும் குதிரைக்கும் புறாவிற்கும் பிரதிக்கும் பாம்பிற்கும் பார்த்து இருக்கிறது நாங்கள் எங்களை நபியின் என்ன பாசம் வைத்தோம் எங்களை குருவாக்கு மீது நாங்கள் என்ன பாசம் வைத்தோம் எங்களை பாசத்திலே வெளிப்பாடு சகோதரர்கள் நானும் நீங்களும் பார்க்கின்ற காலம் இருக்கிறேன் இது வெஸ்டர்ன் கல்ச்சர் தலைவிரித்து சாதித்துக் கொண்டிருக்கிற காலம் சோழர்கள் யூரோப் சந்தித்தவருடைய வாழக்கூடிய ஜானி ஜானியாக்கள் இஸ்லாமிய யூத்திலேயே ரோல் படலாக மாறின காலங்களில் சோதை நபியுடைய சுண்ணா புரிதோடு புதைக்கப்படுகின்ற காலங்களில் நாங்கள் நபியின் மீது பாசம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுக்காக கண்ணீர் வடித்தல் கொடுப்பா எங்களுக்காக போக்குக்கு பின்னால கண்ணீர் வடிக்க போற சூழல்லா அவங்க மீது நாங்கள் பாசம் இல்லையா நன்றி கட்ட உமத்தாக நாங்கள் மாறுகிறோம் நன்றி கட்ட சமூகமாக மாறுகிறோம் நன்றி கட்ட முஸ்லீம்களாக நாங்கள் மாறுகிறோம் சகோதரனை கண்ணீர் வடித்த சூழல்லா கண்ணீர் வடிக்க வைக்கிற சூழல்லாவுக்காக நாங்கள் என்ன கண்ணீர் வடித்தோம் நாங்கள் என்ன பாசத்தை வெளிக்கொண்டு வந்தோம் சகோதரி நபியுடைய பின்னாலே புயலோடு குறைக்காத சமூகம் அந்நிய சமூகத்தோடு அந்நிய சமூகத்தை விடுங்க யகுதியல்ல பாராக்களை விடுங்க கும்பாரம் சீக்கியங்களை விடுங்க நபியுடைய சுண்ணாவை குறிதோண்டி குறைப்பதற்காக கங்கணம் கட்டி ஆளுகின்ற சமூகம் இஸ்லாமிய சமூகம் இருக்கிறார் இல்லையா பகுதியில் கண்ணால பார்க்கிறோம் நாங்கள் கண்ணால பார்க்கிறோம் இல்லையா நாங்கள் இதை செய்ய வேண்டுமா இது நபியுடைய சுண்ணத்திற்கானே சகோதரி அல்லாஹ் நம்மளை சந்தை சந்திரிகளாக மன்னிப்பானார் சகோதரர்களே இப்படியாப்பட்ட டைம்ல நாங்கள் வாழ்ந்தோம்டா துக்கூர் ஜாதி அம்மாடி ஜாதி ஒரு பெரிய ஒரு விஷயங்களை வச்சிருந்தாங்க மிகப்பெரிய முக்தி அவர் அவரு ஒரு சட்டம் சொல்றாரு என்னன்னா இது யதார்த்தமே உலமாக்களுடைய இதுவாயே அவருடைய சாப்பிடைய கருத்தல்லே ஆனால் அவர் தெளிவாக அவருடைய பத்தாவால் எழுதியிருக்கிறார் என்னென்றா நபியுடைய சுண்ணாவை விடுவதன் மீது வாங்குகிறார் நபியுடைய சுண்ணத்தை விட்டால் அவர் பாவியல் ஆனால் நபியுடைய சுண்ணத்தை கேவலப்படுத்துகிறாரா அவர் பாவி நபியுடைய இல்லத்தை கேவலமாக பேசி ஒரு ஊரே அதனை இஸ்லாம் என்றிருந்தா அவங்களோடு யுத்தம் செய்யறது ஒரு நபியுடைய சுண்ணத் விடுவது பாவம் அல்ல ஆனால் அதனை கேவலமாக பேசி கேவலமாக விட்டால் அவங்களோட யுத்தம் செய்யறது வாஜிது அப்படின்னு அவங்கள கண்டிங்க நபியுடைய சுண்ணத்து கேவலமாக பேசப்படுகிற காலத்தில் நான் நீங்கள் பாருகிறோம் நபியுடைய சின்னத்தை நாசீகம் செய்யப்படும் இந்த காலத்தில் நான் நீங்களும் பார்க்கிறோம் அல்லா எங்களை தண்டிக்காமல் இருக்க வேண்டும் அல்லா எங்களை சோதிக்காமல் இருக்க வேண்டும் எங்களை சமூகம் நபியின் மீது பலவாக்கு சொல்ல கட்டுப்பட்டார் இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிவிக்கு முன்னாலே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லக்கமுக்கு முன்னாலே twenty four hours smartphone எனக்கு முன்னாலே ரபியுலகல் மாதம் வந்திருக்கிறது நபிக்கு மனது ஆறே மனது குளிரே அந்த நபியுடைய தியாகத்தை நினைச்சு ஒரு தலவாசத்தை எங்களை சமூகத்தில் நேரத்தில் கேவலம் சோழலை எங்களை சமூகத்தில் நபியுடைய சிந்தத்துள்ளாமல் அவருக்கு டிக்கெட் எடுக்க வேண்டிய காலம் அப்படின்னு கண்ணாடிக்கு முன்னால் போய் வருகிறார் அது நபியுடைய சின்னத்தை அவருக்கு போக வேண்டிய காலத்தை வலித்து கொண்டிருக்கிறார் நீ எங்க நபியுடைய சின்னத்தை வைத்திருக்கிறாய் யார் சொல்ல தாடி வைத்து சொல்லுவார்கள் இதெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சருடைய ஆதிக்கம் இது எங்களை எல்லாம் அடிமையாக்கிட்டாங்க சிந்தனை ரீதியாக கேட்டா நாங்க சொல்ற மஞ்சள் துரூரம் நாங்கள் மஜ துரூரம் நாங்கள் நாங்க தலப்பா கட்டிருக்கிறோம் நாங்கள் ஜிப்பா போட்டிருக்கிறோம் நாங்கள் ஆனால் சிந்தனை ரீதியாக அவங்க அடிமைகள் எஜுகேஷன்ல கை வச்சாங்க மெடிசின்ல கை வச்சாங்க எங்களை இஸ்லாமிய கல்ச்சர்லயே கைய வச்சாங்க அதுக்கு அடிமைகளாக நாங்கள் எல்லாம் மாறிக்கொள்வதில்லை வேண்டாம் நிதானமாக இருப்போம் எங்களோட சந்ததிகளை பாதுகாப்போம் இப்ப இருந்தே சந்ததிகளுடைய ஜெனரேஷன் உருவாக ஜெனரேஷன் உள்ளங்கள்ல நன்றி கொடுக்கப்படுகிறது நபியுடைய சின்னத்தில்தானே என்று நன்றி ஊட்டப்படுகிறது வேண்டாம் சமூகங்கள் இத கவலை என்னண்டா அவங்க செஞ்சா பரவாயில்ல எங்கட சமூகம் இது செய்யறாங்க கல்விமா சொந்தவங்க செய்யறாங்க இது படித்தவங்க பேர்ல எங்களுக்கு கல்வி இருக்கின்றது என்ற பேர்ல உள்ளவங்க இதெல்லாம் பேசுறாங்க ഇതെല്ലാം ചെയ്യണമെന്ന് ഇരിക്കലാണ് അവളെ കൂടി നടക്കത്തില്ല യാർക്കെന്നെ കൂടി ഉടുത്തത്തില്ല കല്യാണം നിൽക്കുന്നത് ഫംഗ്ഷൻ ലൈഫ് ഓവർ വരുന്നത് ഒരേ ഒരു നാട്ടിൽ നിൽക്കുക അവിടെ നിൽക്ക ചെയ്യണം അവിടെ ഫംഗ്ഷനെ ചെയ്യണം ഇങ്ങനെ ചിന്തിക്കലേ കല്യാണത്തിൽ ചെയ്യുന്ന ഒരേ ഒരു സന്ദർഭം സഹോദരങ്ങളെ ഈ കല്യാണമല്ലേ കബരിക്കും പോലെ ആരെന്താലും ശരി നബിയുടെ പിന്നാളിയുടെ ആദ്യം ചിന്തിക്കുക நபியுடைய சின்னாவை எவ்வளவு செஞ்சு போக முடியாது பள்ளி வாசலுக்கு வந்தால் நபியுடைய சின்னல் அதிகாரம் நபியுடைய சின்னல் இல்லையா மானுக்கு ஹத்ரா செய்யற நபியுடைய சின்னல் இல்லையா பள்ளி வாசலுக்கு நான் உங்களை கல்ச்சரா பள்ளி வாசலுக்கு நான் இஸ்லாமா இதுக்கு பேர் நான் சொல்ல கம்யூனிசம் வேண்டாம் எங்கட சமூகம் மாறிட்டாங்க சோதனை ரசூலம் செல்லல்லா அழைச்சலம் அவங்க மீது உண்மையான பாத்திரம் ஒரு ஒரு கழுதை கிருந்த பாத்திரம் எங்களுக்கு இல்லையா ஒரு நாய் மங்கோலியருடைய காலத்தில் ஒரு முஸ்லீம் யகுதியாக பாதிரிய கிறிஸ்தியனாக மாறிட்டான் சேச்சியை பாதிரியாக மாறிட்டான் பெரிய ஒரு பங்கன் நடத்தினான் எல்லாம் வாழ்க்கை இந்த முகமது யார் தெரியுமா இப்படி மனுஷனாவே அவர் பைரவர் கல்யாணம் பெண்களுக்கு அநியாயத்துக்கு இப்படி எல்லாம் அப்புறம் செல்லப்பா அலைய செல்லம் அவங்களை பற்றி கேளமா பேசுறாங்க குருத்திரோம் நாய் கருப்பு நாய் அத்துரல் காமினா என்ற கிதாபிலே சகோதரர் தூரத்தில் ஒரு கருப்பு நாய் பார்த்துட்டே இருக்கு ரசூல்லாக ஏற்றிட்டே இருக்காங்க ஆட்கள் எல்லாம் பிரம்மாண்டமான கூட்டம் பாஞ்சி பாஞ்சி ஓடி வந்து அவரை கடிச்சு பார்த்து குடிச்சிட்டாங்க அது எனக்கு நான் தெரியுமா நான் கையை காட்டி பேசுறதுனால அந்த நாய் நினைச்சிருக்கோம் நான் அடிக்க போறேன் போல அந்த கோபத்துல நாய் வந்து என்னை கடிச்சு பார்த்துட்டா என்ன கொஞ்ச நேரம் திரும்ப ரசூல் ஆலயம் ஆலயத்தில் அவங்களை பத்தி கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க அந்த நாய் பார்த்து கொண்டே இருந்தது நபியை பற்றி கேவலமாக பேசுகிறான் அந்த முஸ்லீமாக இருந்து முருசத்தாக மாறின அந்த கிறிஸ்டியன் பாத்ரி இதுவேதான் உடனே பாஞ்சு வந்து அவனை கழுத்த கழுத்து இப்போ அவன் உண்டாக்கிட்டான் அவனை அவன் அவனை கதை முடிஞ்சது சகோதரர்களே அந்த கிறிஸ்டியன் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாங்க அதுல இருந்தே ஒரு இதுல எழுதுறாங்க ஏராளமான கூட்டம் இருந்தாங்க நானூறு பேர் எல்லாம் பார்த்துட்டாரு இந்த ரசூல்லா கேட்கிறாரு அந்த நாய்க்கடிச்சதையும் பார்த்துட்டு இருந்தாங்க முகமது நபிக்கு ஏசினதுனால சொல்லம்பா அழகி செல்லம் ஏசினதுனால இந்த நாய் கூட கொடுக்காம இவனை கடித்து கொண்டிருக்குது எனவே ரசூல்லா உண்மையானவர் என்பதாக அவனத்திலே அச்சன் கனிமாவை சொல்லி நானூறு பேர் இருக்காங்க சகோதரர்களை ஒரு நாய்க்கு நபியின் மீது இருந்த பாசம் ஏனங்களுக்கு ஏழைகளுக்கு இல்லை சகோதரர்களே எனவேதான் ரசூலுதா மீறி உண்மையான பாசம் கொள்ளுவோம் நாங்கள் நபியுடைய சின்னத்தை நாங்களும் அமல்படுத்துவோம் நாங்களும் தலையில் தூக்கி நடப்போம் சுண்ணத்து தான் விட நாங்களும் காட்டுங்கள் அல்ல நபியுடைய உண்மத்தை சார்ந்த முஸ்லீம்கள் நாங்கள் உயிர்ப்பிப்போம் ஜெனரேஷனுக்கு நபியுடைய சின்னாவை பழக்குவோம் அவர் பின்னொரு காலத்தில் நபியுடைய சின்னாவை பின்பற்ற வேண்டும் சகோதரர்களை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்ள நேரம் போயிட்டு மலிச்சாங்க இன்னைக்கு நபியுடைய சின்னத்துல நிறைய சின்னத்துல பிரச்சனை இருக்குது ரசூலுல்லா எத்தனையோ வச்சு இந்த யாருமே பிரச்சனைப்படாத நபியுடைய ஒரு சின்னத்திருக்கிறது இந்த உண்மத்திலே ஒரு காபில் கூட இந்த சின்னத்திற்கு மாற்றமாக பேசுவதே கிடையாது ஒரே ஒரு சின்னத்தை அது என்ன சின்ன தெரியுமா ரத்துல அக்கறம் எல்லாம் அறிவிந்தவங்க உண்மத்தையும் சமூகத்தையும் பற்றி கவலைப்பட்டது இவங்க பாவம் செய்யறாங்க அவங்க பாவம் செய்யறாங்க பாவம் செஞ்சு நரத்தை நாட்டி போய் கொண்டிருக்கிறாங்க என்பதாக ரசூலுக்காகப்பட்ட கவலை ஒரு உண்மா இதுல மட்டும் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது நபிமத்தை பத்தி கவலைப்பட்டாங்களா இல்லையா பாவிகளை பத்தி கவலைப்பட்டாங்களா இல்லையா சகோதரர்களை உம்மத்தை பற்றி கவலைப்பட்டார்கள் எனக்கும் வரவேற்று கவலை என்ன தெரியுமா ஏந்த வீட்டுல ஏந்த மகன் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிறார் நான் பள்ளி வாசலுக்கு பகிர்ந்தே சகஜத வீட்டுல குறித்து நான் கண்டிக்குவாரு எங்க வயல் எங்க குமரக்குள்ள எங்க வாலிபக்குள்ள படிச்சிருக்கிறான் ஒரு வாரத்தை உள்ளது கிடையாது சொல்ல அவங்க பாவம் சொல்லலையா படிக்கிறாங்களா அவளை பாவம் வீட்டுல நடக்கிற பாவத்தை வீட்டுல குடும்பத்துல உள்ள நபர்கள் செய்யற பாவத்தை தடுக்கவில்லை அவங்கள கவலைப்பட்டு இல்லை உம்மத்திலே பிக்களை நாங்கள் எவ்வாறு சகோதரர்களே எனவேதான் உம்மத்திலே பிக்களை சுமப்போம் நாங்கள் என வீட்டுல பாவம் நடக்குதா என பக்கத்து வீட்டுல பாவம் நடக்குதா என வாலிப மகன் பாவம் செய்யறானா என வாலிப மகன் பாவம் செய்யறாளா தடுப்போம் நாங்கள் உம்மத்திலே பிக்களை சுமப்போம் நாங்கள் நல்ல நபியுடைய உச்சை நல்லவர்களாக ரபுல் ஆலமின் அல்லா எங்கள் அனைவரையும் அல்லா கபூல் செய்வானாக அல்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மணி தருவாயாக அல்லா எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மணி தருவாயாக உறவினர்களுடைய பாவங்களை மணி தருவாயாக சகோதர சகோதரருடைய பாவங்களை மணி தருவாயாக நல்ல மனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நல்ல உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நல்ல குழந்தையின மக்களை பாதுகாத்திரியாவுதா வைத்து முக்கத்தை கடற்கரை திருப்பி தந்திரியாவுதா சிறிய முஸ்லிம்களை உலக நாட்கள் அனைத்து முஸ்லீம்களை பாதுகாப்புவாயாயல்லா இந்தியாவுடைய முஸ்லீம்களை பாதுகாப்பாயாயல்லா இலங்கை வாழ் முஸ்லீம்களை பாதுகாப்பாயாயல்லா கனிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால் முதல் உலகங்களை வீரராக மாறிவிட்டார்கள் யாவா இஸ்லாமிய சிறியவர்களை பெரியவர்களை பெண்களை பாதுகாப்பாயா உலமாக்களே முன்பாதரே ஆணுங்களை யாயிலை பாதுகாப்பாயா அல்லா ரசூல் அக்ரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கள் மீது அளவு கடந்து பாசம் வைத்தார்களே அல்லா நபீதி உண்மையான பாசத்துக்குரிய நல்லும்பத்தாகங்களை ஆக்கியா அல்லா நபியுடைய சிபாரிசை செபாத்தை எங்களுக்கு கபுல் செஞ்சியா அல்லா நபியுடைய கையினாலே அவர்களுக்கு வந்து தண்ணீர் குடிக்கக்கூடிய நல்லவர்களாக எங்களை ஆக்கியா அல்லா நபியுடைய சின்ன சாத்தினத்தை படுகிறதையா அல்லா நபியுடைய சின்ன புறக்கணிக்கப்படுகிறதையா அல்லா அவனுடைய சின்னத்தை யாவா உயிர்ப்பிக்கக்கூடிய பிறந்த மாதிரி இருக்கிறோம் நபியுடைய பின்னாவை தேடி தேடி செய்ய தோபி செஞ்சிருந்தாவா எத்தனை பேர் நோயாளிகளாக கஷ்டப்படுகிறோம் யாவா எத்தனை நோயாளிகள் கஷ்டப்படுகிறார்கள் சுகத்தை கொடுக்க தகுதியான எங்கள் அனைவருக்கும் சுகத்தை அனைவரையும் அல்லா கடன்களை நீ செஞ்சு எங்களோடு ஒட்டி உறவாடி வாழ்ந்து எத்தனை பேர் கபிலுக்கு வந்து சென்று விட்டார்கள் யாருந்தோ எங்களோட தாய் கபரிலே யாருந்தா என்னோட உறவு கபரிலே யாருந்தா அடையிட்டு கபராளிகளையும் நீங்க யாருந்தா உருதுவாரிகளாக கபர் நாங்கள் ஒரு நாள் அந்த ஆறரை கபருக்கு ஒரு பிரயாணம் செய்ய இருக்கிறோம் யாருந்தா என்னோட இறை வீட்டு தெரியுமா ஒரு கபருக்கு இதே எங்களை கபர்களையும் சொர்க்க பூஞ்சலை ஆட்சி யாழ்லா பாசதாவா இல்லாத